சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவமுயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தையன்றே